திரு ஆரூர் சுவாமி திரு புத்திடங்கொண்டநாதர் திருவடி போற்றி தேவி திரு அல்லியங்கோதை அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசு நாயனாரின் நூற்றி பதினெட்டாவது திருப்பதிகம் இது திருச்சி தம்பரம் சூலப்பட யானை சூழாக வீழருவி கோலத்தோள் குங்குமம் சேர் குன்றட்டு உடையானை சூலப்படையானை சூழாக வீழருவி கோலத்தோள் குங்குமம் சேர் குன்றட்டு உடையானை குன்றட்டு உடையானை குன்றட்டு உடையானை பாலொத்தமில் மொழிய பாலொத்தமிழ் மொழியாள் பங்கனை பாங்காய ஆலத்தில் கீழானை நான் கண்டதாரூரே பாலொத்தமிழ் மொழியாள் பங்கனை பாங்காய ஆலத்தில் கீழானை நான் கண்டதாரூரே நான் கண்டதாரூரே நான் கண்டதா பாரிடங்கள் சூழ படுதலையில் புக்க ஊர் பிச்சை ஏற்று உண்டு பொலி உடைத்தாய் கொக்கு ரகில் தூவல் கொடியடுத்த கோவணத்தோடு அக்கணிந்த அம்மானை நான் கண்டது ஆரூரே அம்மானே அக்கணிந்த அம்மானே நான் கண்டது ஆரூரே சேய உலகமும் செல்தார்வும் ஆனானே சேய உலகமும் செல்தார்வும் ஆனானை மாயப்போர் வல்லானை மாலை தாழ் மார்பனை வேய் ஒத்த தோழியர்தம் மென்முலை மேல் தன் சாந்தில் ஆயத்து இடையானை நான் கண்டது ஆரூரே ஏறு ஏற்ற மாயேறி எண்கணமும் பின்படர எண்கணமும் பின்படர ஏறு ஏற்ற மாயேறி எண்கணமும் பின்படன மாறு ஏற்றார் வல்லரணம் சீறி மயானத்தில் நீறு ஏற்றமேனியனாய் மயானத்தில் நீரு ஏற்றமேனியனாய் நீழ்சடைமேல் நீர் ததும்ப ஆறு ஏற்ற அந்தணனை நான் கண்டது ஆரூரே சடைமேல் நீர் ததும்ப ஆறு ஏற்ற அந்தணனை நான் கண்டது ஆரூரே நன தாம் கோல வெள்ளெலும்பு பூண்டு தம் ஏறு ஏறி தாம் கோல வெள்ளெலும்பு பூண்டு தம் ஏறி ஏறி பாங்கான ஊர்க்கெல்லாம் செல்லும் பரமனார் ஏறு ஏறி பாங்கான ஊர்க்கெல்லாம் செல்லும் பரமனார் தேங்காவினாரும் திருஆரூர் தொன்னகரில் பூங்கோயிலுள் மகிழ்ந்து போகாது இருந்தாரே திருஆரூர் தொன்னகரில் பூங்கோயிலுள் மகிழ்ந்து போகாது இருந்தாரே போகாது இருந்தாரே போகாது இருந்தாரே எம்பட்டம் பட்டம் உடையானை ஏர்மதியின் நும்பட்டம் சேர்ந்த நுதலானை அந்திவயம்பட்டம் பட்டம் உடையானை ஏர்மதியின் நும்பட்டம் சேர்ந்த முதலானை அந்திவாய் முதலானை அந்திவாய் முதலானை அந்திவாய் அம்பட்டு அசைத்தானே நான் கண்டதூரே செம்பட்டு ஊடுத்து சிறுமான் உரியாடை அம்பட்டு அசைத்தானே நான் கண்டதூரே நான் கண்டதூரே நான் கண்டதூரே பதன போல் ஒத்த வெண்மதியம் சூடி போல் ஒத்த வெண்மதியம் சூடி பொனிந்து இளங்கும் வேணத்து உரி போர்த்தான் வேணத்து உரி போர்த்தான் வெள்வளையாள் தான் வெறுவ வேளத்து உரி போர்த்தான் வெள்வளையாள் தான் வெறுவ வெள்வளையாள் தான் வெறுவ ஊழித்தி அண்ணானை ஓங்குலிமா பூண்டதோர் ஆழித்தேர் வித்தகனை ஓங்கும் ஒலிமா பூண்டதோர் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே நான் கண்டது ஆரூரே வஞ்சனையார் ஆர்பாடும் சாராதமைந்தனை மைந்தனை பாடும் சாராதமைந்தனை துஞ்சிருளில் ஆடல் உகந்தானே துஞ்சிருளில் ஆடல் உகந்தானே தன் தொண்டர் நெஞ்சு இருள் கூறும் பொழுது நிலாப்பாரித்து அஞ்சுடராய் நின்றானை தன் தொண்டரு நெஞ்சு இருள் கூறும் பொழுது நிலாப்பாரித்து அஞ்சுடராய் நின்றானே நான் கண்டது ஆரூரே நான் கண்டது ஆரூரே நான் கண்டது ஆரூரே ஆடல் உகந்தானை நான் கண்டது ஆரூரே நான் கண்டது ஆரூரே கார் அமுது கொன்றை கடினாரும் தன்னன்ன ததர காரமுது கொன்றை கடினாரும் தன் என்ன நீரமுது கோதையோடு ஆடிய நீழ்மார்வன் நீழ்மார்வன் நீரமுது கோதையோடு ஆடிய நீழ்மார்வன் பேரமுதம் உண்டார்கள் உய்ய பேரமுதம் உங்கள் உய்ய பெருங்கடல் நஞ்சு ஆரமுதா உண்டானை பெருங்கடல் நஞ்சு ஆரமுதா உண்டானை நான் கண்டது ஆரூரே நன நன தாட உடுக்கையன் தாமரை பூஞ்சேவடியான் தாட உடுக்கையன் தாமரை பூஞ்சேவடியான் கோடால வேடத்தான் கொண்டது ஓர் வீணையினான் கொண்டது ஓர் வீணையினான் ஆடரம கிண்கிணிக்கால் அண்ணான் ஓர் சேடனை ஆடும் தீக்கூத்தனை நான் கண்டது அரூரே ஆடரவ கிண்கிணிக்கால் அண்ணான் ஓர் சேடனை ஆடும் தீக்கூத்தனை நான் கண்டது ஆரூரே நான் கண்டது ஆரூரே நான் கண்டது ஆரூரே நான் கண்டது ஆரூரே மஞ்சாடும் குன்றடர குன்றி மணி விரலல் துஞ்சா போர் போர்வாளரக்கன் தோல் நறிய கண் குருதி மஞ்சாடும் குன்ற மணி விரலல் துஞ்சா போர்வாளரக்கன் தோல் கண் குருதி தோல் கண் குருதி தோல் கண் குருதி செஞ்சாந்து அணி வீத்து தன் மாவில் பால் வெள்ளீற்று அஞ்சாந்து அணிந்தானை நான் கண்டதாரூரே செஞ்சாந்து அணிவித்து தன் மார்பில் மால் வெள்ளீற்று அஞ்சாந்து அணிந்தானே நான் கண்டதூரே செஞ்சாந்து அணிவித்து தன் மார்பில் பால் வெள்ளீற்று அஞ்சாந்து அணிந்தானே நான் கண்டதூரே நான் கண்டதூரே நான் கண்ட